ரிபுகீதை பதிமூன்றாவது அத்தியாயம் அனைத்தும் அசத்தென்றும் அவையெல்லாம் சித்தென்றும் உரைக்கும் அத்தியாயம் ஸ்ருதியிலும் ஸ்மிருதியிலும் ஆக மற்றும் சுக்ஷுமமாம் நூல்களிலும் மற்றும் எங்கும் மருவமிக அரிதான நிர்ணயத்தை மறித்த முனக்கருள் செய்வேன் ஒருமையாய் கேள் பிரம்மமதற்கயலாக காணப்பட்ட பேதமெலாம் எப்போதும் அசத்தேயாகும் சர்வமதற்கப்பாலாய் சலனம் இல்லா சத்தியமாயுளதென்றும் பிரம்மம் ஒன்றே எவ்விதமாய் அறிவதுவும் அசத்தேயாகும் எவ்விதமாய் நினைவதுவும் அசத்தேயாகும் எவ்விதமாய் காண்பதுவும் அசத்தேயாகும் எவ்விதமாய் கேட்பதுவும் அசத்தேயாகும் எவ்விதமாய் வினவுவதும் அசத்தேயாகும் எவ்விதமாய் சொல்வதும் அசத்தேயாகும் எவ்விதமாய் புஜிப்பதுவும் அசத்தேயாகும் எப்போதும் உளது பரபிரம்மம் ஒன்றே எவ்விதமாம் ஸ்தலங்களுமே அசத்தேயாகும் எவ்விதமாம் தீர்த்தமுமே அசத்தேயாகும் எவ்விதமாம் தேவதையும் அசத்தேயாகும் எவ்விதமாம் சேவையுமே அசத்தேயாகும் எவ்விதமாம் தவங்களுமே அசத்தேயாகும் எவ்விதமாம் ஜபங்களுமே அசத்தேயாகும் எவ்விதமாம் திருஷ்யமும் அசத்தேயாகும் எப்போதும் உளது பரபிரம்மம் ஒன்றே எவ்விதமாம் பொறிகளுமே அசத்தேயாகும் எவ்விதமாம் புலன்களுமே அசத்தேயாகும் எவ்விதமாம் பொக்தாவும் அசத்தேயாகும் எவ்விதமாம் பொக்யமும் அசத்தேயாகும் எவ்விதமாம் அகந்தைகளும் அசத்தேயாகும் எவ்விதமாம் இதந்தைகளும் அசத்தேயாகும் எவ்விதமாம் பேதமுமே அசத்தேயாகும் எப்போதும் உளது பரபிரம்மம் ஒன்றே விஸ்தரவாய் மாயையுமே அசத்தேயாகும் பிரிந்த அதன் காரியமும் அசத்தேயாகும் தொத்தும் அகங்காரமுமே அசத்தேயாகும் தொடரும் அதன் காரியமும் அசத்தேயாகும் புத்தி அதன் காரியமும் அசத்தேயாகும் புகன் மனதின் காரியமும் அசத்தேயாகும் சித்தம் அதன் காரியமும் அசத்தேயாகும் சிதையாமல் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே ஜாதமுறும் ஸ்தூல உடம்பசத்தேயாகும் சஞ்சலமாம் ஜாகிரமும் அசத்தேயாகும் பேதமுறும் சூக்ம உடம்பசத்தேயாகும் பிரிவுற்ற ஸ்வப்பனமும் அசத்தேயாகும் ஏதமுறும் மூல உடம்பசத்தேயாகும் இருமையிலா சுஷுப்தியுமே அசத்தேயாகும் ஓதியிடம் பேதமெல்லாம் அசத்தேயாகும் ஒழிவரவே உளதென்றும் பிரம்மம் ஒன்றே விஸ்வனோடு தைஜசனும் அசத்தேயாகும் விகல்பமுரா பிராஜ்யனுமே அசத்தேயாகும் அசுபமில்லா துரியமுமே அசத்தேயாகும் அவையின் அபிமானியுமே அசத்தேயாகும் மிஷிரமுறும் சமஷ்டியுமே அசத்தேயாகும் மேபியிடும் வியஷ்டியுமே அசத்தேயாகும் நிஜமருவா பேதமெல்லாம் அசத்தேயாகும் நீங்காமல் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே தானாக தொற்றுவதும் அசத்தேயாகும் தனதெனவே தோற்றுவதும் அசத்தேயாகும் நீ நானாய் தோற்றுவதும் அசத்தேயாகும் நிக்கிலமென தோற்றுவதும் அசத்தேயாகும் கோனாக தோற்றுவதும் அசத்தேயாகும் குருவெனவே தோற்றுவதும் அசத்தேயாகும் நானாவாம் தோற்றமெல்லாம் அசத்தேயாகும் நாசமிலாதுளதென்றும் பிரம்மம் ஒன்றே கர்த்ருவாய் தோற்றுவதும் அசத்தேயாகும் கர்மமென தோற்றுவதும் அசத்தேயாகும் சத்ததுவாய் தோற்றுவதும் அசத்தேயாகும் சதசத்தாய் தோற்றுவதும் அசத்தேயாகும் வித்ததுவாய் தோற்றுவதும் அசத்தேயாகும் விதம் விதமாய் தோற்றுவதும் அசத்தேயாகும் எத்திரமாய் தோற்றுவதும் அசத்தேயாகும் எப்போதும் உளது பர பிரம்மம் ஒன்றே நல்லதுவாய் தோற்றுவதும் அசத்தேயாகும் நலமலதாய் தோற்றுவதும் அசத்தேயாகும் சொல்லியதாய் தோற்றுவதும் அசத்தேயாகும் சொனதலதாய் தோற்றுவதும் அசத்தேயாகும் இல்லையெனத் தோற்றுவதும் அசத்தேயாகும் இருப்பதென தோற்றுவதும் அசத்தேயாகும் புல்லியிடும் தோற்றமெல்லாம் அசத்தேயாகும் பூரணமாய் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே வேதமுடு ஸ்மிருதிகளும் அசத்தேயாகும் வெகுவிதமாம் நூல்களுமே அசத்தேயாகும் மேதமுடு குணங்களுமே அசத்தேயாகும் இச்சைகளும் அனிச்சைகளும் அசத்தேயாகும் பூத்தமொடு பௌத்திகமும் அசத்தேயாகும் புண்ணிய பாவங்கள் எல்லாம் அசத்தேயாகும் வேதமுறும் பொருளவையும் அசத்தேயாகும் பிரிவரவே உளதென்றும் பிரம்மம் ஒன்றே இங்குற்ற பொருளவையும் அசத்தேயாகும் இங்கிலதாம் பொருளவையும் அசத்தேயாகும் அங்குற்ற பொருளவையும் அசத்தேயாகும் அங்கிலதாம் பொருளவையும் அசத்தேயாகும் எங்குற்ற பொருள்களுமே அசத்தேயாகும் எவ்விதமாம் பொருள்களுமே அசத்தேயாகும் சங்கல்பம் உற்றதெல்லாம் அசத்தேயாகும் சலியாமல் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே குறைவுற்ற பொருளவையும் அசத்தேயாகும் குறையாத பொருளவையும் அசத்தேயாகும் மறைவுற்ற பொருளவையும் அசத்தேயாகும் மறையாத பொருளவையும் அசத்தேயாகும் அறிவுற்ற பொருளவையும் அசத்தேயாகும் அறியாத பொருளவையும் அசத்தேயாகும் தெரிவுற்ற பொருளெல்லாம் அசத்தேயாகும் சேதமுறாதுளதென்றும் பிரம்மம் ஒன்றே விதம் விதமாம் உலகமெலாம் அசத்தேயாகும் விண்ணவரும் தானவரும் அசத்தேயாகும் சதுர்விதமாம் ஜாதிகளும் அசத்தேயாகும் சங்கரமாம் ஜாதிகளும் அசத்தேயாகும் அதிசயமாம் ஆசிரமம் அசத்தேயாகும் அங்கு செய்யும் செய்கையெல்லாம் அசத்தேயாகும் ஸ்திதவருவா அதன் பலமும் அசத்தேயாகும் திடமுறவே உளதென்றும் பிரம்மம் ஒன்றே அஞ்சனமாம் அஜானம் அசத்தேயாகும் ஐந்து மகாபூதமுமே அசத்தேயாகும் பஞ்சவித தேவதையும் அசத்தேயாகும் பஞ்சவித கோஷமுமே அசத்தேயாகும் விஞ்சையிலா ஜீவர்களும் அசத்தேயாகும் விரிந்த பல உபாதிகளும் அசத்தேயாகும் சஞ்சலமா காண்பவெல்லாம் அசத்தேயாகும் சலனமில்லாதுள்ளதென்றும் பிரம்மம் ஒன்றே ஷட்விதமாமூர்மிகளும் அசத்தேயாகும் ஷட்பாவ விகாரமுமே அசத்தேயாகும் தொடரும் அரிஷட்வர்க்கம் அசத்தேயாகும் துவந்தமுறும் பந்தமெல்லாம் அசத்தேயாகும் படரும் பல காலமுமே அசத்தேயாகும் பல தேச வஸ்துகளும் அசத்தேயாகும் மடமையினால் காண்பதெல்லாம் அசத்தேயாகும் மாறாமல் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே சொன்னதுவும் சொல்லாதும் அசத்தேயாகும் சுதந்திரமாயுள்ளதென்றும் பிரம்மம் ஒன்றே பின்னமுற காண்பதெல்லாம் அசத்தேயாகும் பிரிவரவே உளதென்றும் பிரம்மம் ஒன்றே பன்னியை எவ்வர்த்தத்தை பாங்காய் கேட்டு பகர்ந்தபடி உணர்ந்திடுவோன் பரமேயாவன் இன்னமுமே முக்திக்கு சாட்சாத்தான ஹேதுவினை இதமாக இயம்ப கேளாய் சதானந்தமயமான பிரம்மம் எல்லாம் சதானந்தமயமான பிரம்மம் யாரும் சிதானந்தமயமான பிரம்மமேனான் சிதானந்தமயமான பிரம்மமே நீ நிதாகவதாலென்றுமெல்லாம் என்றும் நிரந்தரமாம் பிரம்மம் அது நானே என்றும் எதாகினுமோரணுவேனும் மையம் என்றே எப்போதும் இடையறவே நிச்சயப்பாய் சந்ததமும் சன்மாத்திர ஸ்வரூபமே நான் சலனமிலா சின்மாத்திர ஸ்வரூபமே நான் தொந்தமிலா சுகமாத்திர ஸ்வரூபமே நான் துவைதமிலா தூய பரஸ்வரூபமீனான் பந்தமிலா பரிசுத்த ஸ்வரூபமீனான் பரம உபசாந்த பரஸ்வரூபமீனான் அந்தமிலா பரபிரம்மஸ்வரூபனான் என்ற அதிதிருடமாய் அனவரத நிச்சயிப்பாய் சத்திய சித் சுககனமாம் சொரூபமே சம்சார சங்கமிலா சொரூபமே நித்திய நிர்குணமான சொரூபமே நிரஞ்சன நிஷ்களமான சொரூபமே நான் சுத்த பரிபூர்ணமாம் சொரூபமே நான் ஸ்வயஞ்சோதி வடிவான சொரூபமே நான் அத்வைத பரபிரம்ம ஸ்வரூப நான் என்ற அதிதிருடமாயன வரத நிச்சயிப்பாய் சகலமுமாம் சின்மாத்திர ஸ்வரூபமே நான் சலனமிலா சின்மாத்திர ஸ்வரூபமே நான் துகளிலதாம் சின்மாத்திர ஸ்வரூபமே நான் द्वैतमुराचिन्मात्रस्वरूपमेनान् निखरिलदां चिन्मात्रस्वरूपमेनान् நிஷ்களமாம் சின்மாத்திர சொரூபம் நான் என்ற அகமதனில்லுருகின்ற நிச்சயத்தால் அனவரதம் சின்மாத்திரமாகி நிற்பாய் விரிவுற்ற ஜகங்களெல்லாம் சித்து மாத்திரம் விதவிதமாம் ஜீவரெல்லாம் சித்து மாத்திரம் அருளுற்ற ஈசனுமே சித்து மாத்திரம் அயன் முதலை மூர்த்திகளும் சித்து மாத்திரம் பிரிவுற்ற அவர் செயலும் சித்து மாத்திரம் பின்னுமுள்ள பேதமெல்லாம் சித்து மாத்திரம் அருளுற்ற பந்தமுமே சித்து மாத்திரம் மயக்கமிலா முக்தியுமே சித்து மாத்திரம் சித்தமுறும் விற்த்திகளும் சித்து மாத்திரம் சிந்திசையும் பொருள்களுமே சித்து மாத்திரம் சுத்தமுறும் ஸ்ரவணமும் சித்து மாத்திரம் சூக்ஷுமமாம் மனநமே மனநமுமே சித்து மாத்திரம் விஸ்தரமாம் தியானமுமே சித்து மாத்திரம் விமலமதாம் சமாதியுமே சித்து மாத்திரம் அத்வைத்த அனுபவமும் சித்து மாத்திரம் ஆனந்த அனுபவமும் சித்து மாத்திரம் நிஜ நிலையில் நிற்பதுவும் சித்து மாத்திரம் நீ கமர நிற்பதுவும் சித்து மாத்திரம் வசமுறவே நிற்பதுவும் சித்து மாத்திரம் வானனவே நிற்பதுவும் சித்து மாத்திரம் மிஷிரமர நிற்பதுவும் சித்து மாத்திரம் மெய்யாக நிற்பதுவும் சித்து மாத்திரம் அசைவரவே நிற்பதுவும் சித்து மாத்திரம் அகண்டமதாய் நிற்பதுவும் சித்து மாத்திரம் அந்நமுறும் அஜானம் சித்து மாத்திரம் அமலமதா விஜானம் சித்து மாத்திரம் நனிமருவும் சங்கல்பம் சித்து மாத்திரம் நாடி இளம்புவனமெல்லாம் சித்து மாத்திரம் வினபியிடும் நீ தானும் சித்து மாத்திரம் விளம்பியிடும் நான் தானும் சித்து மாத்திரம் பனுபியிடும் பல பொருளும் சித்து மாத்திரம் பரஜீவ ஜகங்கள் எல்லாம் சித்து மாத்திரம் ஆனிமுகன் அருமுகனும் சித்து மாத்திரம் அம்பிகையும் அருள் சிவனும் சித்து மாத்திரம் ஏனையுள்ள சிவகணமும் சித்து மாத்திரம் இனிய சிவ பக்தர்களும் சித்து மாத்திரம் ஹீனமில்லா முனிவர்களும் சித்து மாத்திரம் இலங்கியிடும் சுடர்கள் எல்லாம் சித்து மாத்திரம் ஊனமில்லா சகுணமுமே சித்து மாத்திரம் உத்தமமாம் நிர்குணமும் சித்து மாத்திரம் பரமசிவ பூஜனையும் சித்து மாத்திரம் பயிலும் அரி பூஜனையும் சித்து மாத்திரம் மறுவும் அயன் பூஜனையும் சித்து மாத்திரம் மற்றும் உள்ளோர் பூஜனையும் சித்து மாத்திரம் பெருகும் உமை பூஜனையும் சித்து மாத்திரம் பின்னை முதற் பூஜனையும் சித்து மாத்திரம் சர்வசுரர் பூஜனையும் சித்து மாத்திரம் சகலமுமே சந்ததமும் சித்து மாத்திரம் வானமுதல் பூதமுமே சித்து மாத்திரம் வந்த பல பௌத்திகமும் சித்து மாத்திரம் பானு முதல் முச்சுடரும் சித்து மாத்திரம் பரவியிடும் உடுக்களுமே சித்ரோ மாத்திரம் ஊனமில்லாமேக்கமுமே சித்ரோ மாத்திரம் உயிர்கினிய வருஷமுமே சித்து மாத்திரம் வானிலுறும் பேதமெல்லாம் சித்து மாத்திரம் வையமுறும் பேதமெல்லாம் சித்து மாத்திரம் கிருமி முதல் எவ்வுயிரும் சித்து மாத்திரம் கிரி நதியும் கானகமும் சித்து மாத்திரம் விரிவு பெரும் புறங்களுமே சித்து மாத்திரம் விசித்திரமாம் கிரிகைகளும் சித்து மாத்திரம் பிரிவு பெரு பலங்களுமே சித்து மாத்திரம் பிரம்மாண்ட கோடிகளும் சித்து மாத்திரம் சர்வச்சராச்சரங்களுமே சித்து மாத்திரம் சந்ததமும் சகலமுமே சித்து மாத்திரம் பதி தனையன் பாரியையுமே சித்து மாத்திரம் பரவு பிதா மாதாவும் சித்து மாத்திரம் அதிசயமாம் பந்துவெல்லாம் சித்து மாத்திரம் அந்நியரும் அரிகளுமே சித்து மாத்திரம் விதி மறுவுமானானும் சித்து மாத்திரம் விதிக்கின்ற சத்குருவும் சித்து மாத்திரம் ஸ்திதி முறவும் உயிர்களெல்லாம் சித்து மாத்திரம் திருஷ்யமாய் காண்பதெல்லாம் சித்து மாத்திரம் காரண காரியமெவையும் சித்தேயாகும் கண்காது முதலெவையும் சித்தேயாகும் ஆரணமும் அதன் முடியும் சித்தேயாகும் அகண்டபர நிச்சயமும் சித்தேயாகும் பூரணமாயுருகதியும் சித்தேயாகும் புகழ்கதியை தரு சிவனும் சித்தேயாகும் தாரணியே முதலவையும் சித்தேயாகும் தங்கு சடா ஜடங்கள் எல்லாம் சித்தேயாகும் அற்புதமாய் காண்பதுவும் சித்தேயாகும் அயல் அயலாய் காண்பதுவும் சித்தேயாகும் தற்பதமாய் காண்பதுவும் சித்தேயாகும் தன்மயமாய் காண்பதுவும் சித்தேயாகும் சிற்பதமாய் காண்பதுவும் சித்தேயாகும் சித்தலதாய் காண்பதுவும் சித்தேயாகும் கல்பிதமாய் காண்பதெல்லாம் சித்தேயாகும் காண்கின்ற காட்சியெல்லாம் சித்தேயாகும் மாயை முதல் உபாதி எல்லாம் சித்தேயாகும் மறுபர ஜீவரெல்லாம் சித்தேயாகும் ஆய பல உலகமெல்லாம் சித்தேயாகும் அதனிலுள பேதமெல்லாம் சித்தேயாகும் தூய பர சிவனுருவம் சித்தேயாகும் துவைத்தமிலா பரவடிவும் சித்தேயாகும் நேயமதாம் தன் வடிவும் சித்தேயாகும் நிக்கிலமுமே நிறைவுற்ற சித்தேயாகும் சாவதுவும் ஜனிப்பதுவும் சித்தேயாகும் சஞ்சலமாய் நிற்பதுவும் சித்தேயாகும் போவதுவும் வருவதுவும் சித்தேயாகும் புண்ணிய பாவங்கள் எல்லாம் சித்தேயாகும் ஆவதுவும் அழிவதுவும் சித்தேயாகும் அந்நியமாய் அறிவதுவும் சித்தேயாகும் ஓவலில்லாதிருப்பதுவும் சித்தேயாகும் ஒன்றாக உணருவதும் சித்தேயாகும் பாகமுறும் சாதனமும் சித்தேயாகும் பழகிய சித்பாவனையும் சித்தேயாகும் மோகமிலா பரவறிவும் சித்தேயாகும் மூதுணர்வாம்பூஜனையும் சித்தேயாகும் சோகமில்லா சுக நிலையும் சித்தேயாகும் சுத்த சுத்தமகா மௌனமும் அச்சித்தேயாகும் ஏகமதாயிருப்பதுவும் சித்தேயாகும் இயங்கியிடாதிருப்பதுவும் சித்தேயாகும் அரிய பல மந்திரமும் சித்தேயாகும் அனந்தவித தந்திரமும் சித்தேயாகும் கிரியை உபாசனையவையும் சித்தேயாகும் கேவலமாம் பக்தியும் அச்சித்தேயாகும் ஹிருதயவாகாசமும் அச்சித்தேயாகும் இவை மறுபும் சிந்தையெல்லாம் சித்தேயாகும் ஸ்திரண முதல் எப்பொருளும் சித்தேயாகும் திருஷ்யமாய் தெரிவதெல்லாம் சித்தேயாகும் தேகம் உயிர் பொறி புலனும் சித்தேயாகும் தேங்கு மனம் புத்தியும் அச்சித்தேயாகும் ஆகும் அகங்காரமும் அச்சித்தேயாகும் அலைவுற்ற சித்தமும் அச்சித்தேயாகும் மோகமும் உத்தேகமும் அச்சித்தேயாகும் மூன்றின் அபிமானியும் அச்சித்தேயாகும் சோகமிலா துரியனுமச்சித்தேயாகும் சொன்னதெல்லாம் தொகுத்தந்த சித்தேயாகும் தொந்தமுறும் அவஸ்தையும் அச்சித்தேயாகும் துரியமெனும் அவஸ்தையும் அச்சித்தேயாகும் ஐந்து வித கோஷமும் அச்சித்தேயாகும் அவையின பீமானியும் அச்சித்தேயாகும் சந்ததமும் சகலமும் அச்சித்தேயாகும் சமஷ்டியுடன் வெஷ்டியும் அச்சித்தேயாகும் எந்தவித தோற்றமும் அச்சித்தேயாகும் ஈச ஜக ஜீவரெல்லாம் சித்தேயாகும் சித்ததுவே சன்மாத்திர ஸ்வரூபமாகும் சித்ததுவே சின்மாத்திர ஸ்வரூபமாகும் சித்ததுவே சுகமாத்திர ஸ்வரூபமாகும் சித்ததுவே அகண்டைக்க ஸ்வரூபமாகும் சித்ததுவே பரபிரம்மஸ்வரூபமாகும் சித்ததுவே பரமசிவஸ்வரூபமாகும் சித்ததுவே பரிசுத்த ஸ்வரூபமாகும் சித்ததுவே பரமாத்ம சொரூபமாமே சித்ததுவே நித்திய மங்களமும் ஆகும் சித்ததுவே நித்திய நிரஞ்சனமும் ஆகும் சித்ததுவே நிஷ்கள நிர்குணமும் ஆகும் சித்ததுவே நித்திய நிராபயமும் ஆகும் சித்ததுவே நித்திய நிராபரணமாகும் சித்ததுவே நிரதிசயானந்தமாகும் சித்ததுவே நிர்மல நிஷ்கிரியமாகும் சித்ததுவே நீக்கமர நிறைந்ததாமே चित्तदिवे परम उपशान्तमाहुं चित्तद्वे परमपथस्वरूपमाहुं चित्तद्वे परमानस्वरूपमाहुं स्वरूप परात्परमां परात्परमं स्वरूपमाहुं चित्तदिवे परविद्यै स्वरूपमाहुं चित्तदिवे परसिद्धिस्वरूपमाहुं चित्तदिवे परसत्तास्वरूपमाहुं चित्तदिवे परिपूर्णस्वरूपमामि சித்ததுவே பரிபூர்ண ஸ்வரூபமாமே சித்ததுவே பாவனமாம் ஸ்வரூபமாகும் சித்ததுவே பரதத்துவ ஸ்வரூபமாகும் சித்ததுவே சுத்தசிதாகாசமாகும் சித்ததுவே ஸ்வயஜோதி ஸ்வரூபமாகும் சித்ததுவே விகாரமிலா ஸ்வரூபமாகும் சித்ததுவே விசேஷமில்லா ஸ்வரூபமாகும் சித்ததுவே அதீத பரஸ்வரூபமாகும் சித்ததுவே அகண்ட பரஸ்வரூபமாமே சித்ததுவே சர்வசமஸ்வரூபமாகும் சித்ததுவே சர்வாத்மஸ்வரூபமாகும் சித்ததுவே சங்கமிலா ஸ்வரூபமாகும் சித்ததுவே பங்கமிலா ஸ்வரூபமாகும் சித்ததுவே எங்குமுள்ள ஸ்வரூபமாகும் சித்ததுவே ஏகாத்மஸ்வரூபமாகும் சித்ததுவே பரதெய்வ ஸ்வரூபமாகும் சித்ததுவே பரபிரம்மஸ்வரூபமாமே சித்ததுவே அயனுடைய நிஜஸ்வரூபம் சித்ததுவே ஹரியுடைய நிஜஸ்வரூபம் சித்ததுவே ஹரனுடைய நிஜஸ்வரூபம் சித்ததுவே அமரருடைய நிஜஸ்வரூபம் சித்ததுவே நரருடைய நிஜஸ்வரூபம் சித்ததுவே நம்முடைய நிஜஸ்வரூபம் சித்ததுவே நின்னுடைய நிஜஸ்வரூபம் சித்ததுவே நிக்கிலருடைய நிஜஸ்வரூபம் எத்திரமாமதிஷ்டானத்தை வேதான் தோன்றும் இலங்கிய அவ்வாரோபம் அகுதேயாகும் சுக்திகையில் கல்பிதமாய் தோன்றும் வெள்ளி சுக்திகையே ஆகுவதை கண்டோமன்றோ இத்திரமே சித்தினிடை தோன்றா நின்ற ஈசஜக ஜீவரெல்லாம் சித்தேயாகும் சித்தையல்லாதணுவுமில்லை எல்லாம் சித்தே சின்மயமாம் சிவனானை உண்மை சொன்னேன் ஆதலினால் நீ சித்து நானும் சித்தே அனந்த ஜக ஜீவேசர் அனைத்தும் சித்தே ஓதியவார அதிதிடமாய் இடைவிடாமல் ஒழிவரவே உள்ளத்தில் நிச்சயிப்பாய் வேதமரப் பெறுகின்ற நிச்சயத்தால் பின்னமிலா பரபிரம்ம ஞானம் பெற்று மாதவ இப்பவத்துயரை விரைவில் மாற்றி மகத்தான மோட்ச சுகம் அருவி நிற்பாய் சித்தே நீ சித்தே நான் சித்தே எல்லாம் சித்தையல்லாதணுவும் இல்லை எல்லாம் சித்தே இத்தேகம் முதலிய ஓரணவும் இல்லை இத்தேசம் முதலிய ஓரணவும் இல்லை எத்தேகம் முதலியவும் சித்தேயாகும் எத்தேசம் முதலியவும் சித்தேயாகும் பத்தேச்சை நிறைவேற்றும் பரேஷனானை பகர்ந்ததிலோர் ஐயமிலை பரமார்த்தந்தான் சின்மயன் நான் சின்மயன் நான் சித்தே எல்லாம் சின்மயன் நான் சின்மயன் நான் சித்தே எல்லாம் சண்மயன் நான் நான் சத்தே எல்லாம் சண்மயன் நான் சண்மயன் நான் சத்தே எல்லாம் தன்மையன் நான் தன்மையன் நான் தானே எல்லாம் தன்மையன் நான் தன்மையன் நான் தானே எல்லாம் நிர்மலமாயிவ்வண்ணம் நிதாக வென்று நீ கமர நிரந்தரமாய் நிச்சயிப்பாய் புற்ற ஜீவர்க்கெல்லாம் ஜன்மஜரா மரண பரம்பரையாமிந்த கேதமுரும்பவ தாபம் அனைத்தும் தீர கிருபையினால் பரமசிவன் பகர்ந்த வண்ணம் வேதமுதற் சகலத்தும் பெறுவதற்கு வெகுவரிதாம் இப்பொருளை விளம்பினேனால் ஓதிய இவ்வர்த்தத்தை ஒரு காலேனும் உள்ளபடி கெட்டுணர்வோம் பிரம்மமாவன் ஜனன ஜராமரணமுறும் ஜீவரெல்லாம் ஜன்ம முதல் எவையுமிலா சிவத்தை யோர்ந்து மனநமுடன் தியானித்தே மாயாமோக மாற்றி மன கிரந்தியரு தபயராகி அந்நியமிலா கண்டபர ஞானம் கொண்டே அத்வைத பரபிரம்மம் ஆவர் என்றே அனையறிபூமா முனிவன் நிதாகனு கங்கு அரிதான பரம்பொருளை அருள் செய்தான சகல ஜீவ பரங்கள் அசத்தென்றும் சந்ததம் சகலங்களும் சித்தென்றும் அகில பூரண சித்தது நீ என்றும் அந்தமின்றிய சித்தது நான் என்றும் வெகுவிதம் திருடமாயிங்கு பேசிய வேத வீற்றின் பொருள்கள் அனைத்துமே திகழுமானந்த தாண்டவமாடுனம் தேவன் தன் பரே பூரண ரூபமே திகழுமானந்த தாண்டவமாடுனம் தேவன் தன் பரே பூரண ரூபமே நம் தேவந்தன் பரிபூரண ரூபமே பதிமூன்றாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்